மறைவாக மனங்களில் இருப்பதையும் அறிகிறான் அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்திற்கு உரிய நாயன் வேறில்லை அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன இன்னும் நபியே மூசாவின் வரலாறு உம்மிடம் வந்ததா அவர் நெருப்பை கண்டு தம் குடும்பத்தாரிடம் நீங்கள் இங்கு சிறிது தங்குங்கள் நிச்சயமாக நான் நெருப்பை கண்டேன்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 எனக்கு பகைவனும் அவருக்கு பகைவனும் ஆகிய ஒருவன் அவரை எடுத்துக் கொள்வான் என பணித்தோ மேலும் நீர் என் கண்முன்னே வளர்க்கப்படுவதற்காக உன் மீது அன்பை பொழிந்தேன் பேழை கண்டு எடுக்கப்பட்ட பின் உன் சகோதரி நடந்து வந்து இவரை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டாள் ஆகவே நாம் உன் தாயாரிடம் அவருடைய கண் குளிர்ச்சி அடையும் பொருட்டும் அவர்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 நம்பிக்கை கொள்ள மறுத்து விட்டான் மூசாவே நீர் உம் சூன்யத்தை கொண்டு எங்களை எங்கள் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காகவா நம்மிடம் வந்தீர் என்று கூறினார் அவ்வாறாயின் இதை போன்ற சூன்யத்தை நாங்களும் உமக்கு திறனாக செய்து காண்பிப்போம் ஆகவே நாங்களோ அல்லது நீரோ மாற்றம் செய்ய முடியாதபடி நமக்கும் உமக்கும் இடையே ஒரு வார்த்தை பாட்டை எல்லோரும் வந்து காணக்கூடிய ஒரு சரியான தளத்தில் ஏற்படுத்தும் என்றான்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 என் தாடியையோ என் தலைமுடியையோ பிடித்து இழுக்காதீர் பனி இஸ்ராயிலிடையே நீங்கள் பிரிவினையை உண்டாக்கிவிட்டீர்கள் என் வார்த்தைக்காக நீங்கள் காத்திருக்கவில்லை என்று நீர் கூறுவீரோ என நிச்சயமாக நான் அஞ்சினேன் என்று கூறினார் சாமரியோ உன் விஷயம் என்ன என்று மூசா அவனிடம் கேட்டார் அவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன் ஆகவே நான் அந்த தூதர் காலடியில் இருந்து ஒருபடி மண்ணாக பிடித்து அதை எறிந்தேன்